فإنه كان يصوم شعبان كله وفي رواية كان يصوم شعبان إلا قليلا متفق عليه அந்த சராசரங்களை படைத்து பரிபாலனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வெல்லவனாம் அந்த அல்லாஹு சுபஹானஹுவ தாலாவுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை துணையும் இல்லை என்ற உள்ளத்தால் உறுதி கொண்டவனாக நான் நான் சாட்சி பகர்கிறேன் இந்த உலகத்தார்களுக்கு ஒரு அருக்குடையாக வந்தித்து இருப்பனார் என் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் அக்ரம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உயரிய குடும்பத்தினர்கள் சஹாபா கைகள் தாபியங்கள் தபா தாபியங்கள் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய நல்லடியார்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை புரிந்ததுக்கு பின்னால் செய்யுதல் ஐயா நாட்களுக்கெல்லாம் தாயகமான புனிதமதி மாத்தினத்தின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு சுபஹானஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு தாலா இந்த உலகத்திலே மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் எப்படியும் மனிதனுக்கு வாழ முடியும் இப்படித்தான் வாழ்ந்தால் என்னுடைய சந்தோஷங்கள் இருக்கின்றது என்னுடைய வெகுமதிகள் இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய லிகா இருக்கின்றது என்று அல்லாஹ் சுபஹானஹோதலா சொல்லி இருக்கிறானோ அந்த விடயங்களுக்கு ஏற்ப என்னென்ன கடைகள் கடமைகள் கட்டளைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் நபிகளின் நாயம் சொல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களாலும் அல்லாவாலும் விளக்கப்பட்ட விடயங்களை விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத்து என்னும் நன்னாராய் கட்டளையிடுகிறேன் புனித மேலான சங்கைக்குரிய சகோதரிகளை அல்லாஹ் சுபஹானஹு அத்தாலா இந்த உலகத்திலே அவனுடைய கிருப்பையை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் இதுவரைக்கும் எங்களை வாழ வைத்திருக் கொண்டிருக்கிறான் இல்லா சும் இல்லா அல்லாஹு சுபஹானஹு அத்தாலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான சந்தர்ப்பங்களையும் ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கடைசி ஒரு நேரம் வரவிருக்கின்றது அந்த நேரத்திலே மனிதன் வெற்றியட வேண்டும் என்பதற்காக வேண்டி மேலான அல்லாஹ் சுபஹான சுபஹானுவின் நல்லடியார்களே அன் சகோதரிகளே நாம் இருக்கக்கூடிய காலம் இருக்கின்றது மிகவும் புனிதமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த காலத்தில் நாம் புனிதத்துவத்தை நாம் விளங்குவோம் என்று சொன்னால் எல்லா மக்களும் நேரங்காலத்தோடு பள்ளிவாசல்களுக்கு வருவார்கள் அமல இபாதத்துகளை மிகவும் ஆசையோடு ஆர்வத்தோடு இருப்பார்கள் ஏனென்று சொன்னால் இதனுடைய பொறுமதியை அல்லாஹு சுபஹானவத்தாலா மௌத்துக்கு பின்னால் வைத்திருக்குகிறான் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் வைத்திருக்குகிறான் எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோஹ் பிரிந்ததுக்கு பின்னால் தான் அதனை கண்டுகொள்ள முடியும் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டி மனிதர்களுக்கு அந்த விடயங்கள் வழங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது மேலான சிங்கைக்குரிய அல்லாஹு சுபஹானஹுவத்தாலாவின் நல்லடியார்களே என்னுடைய பேரன் சகோதரர்களே அல்லாஹு தாலா நாம் பார்த்தோம் எம்மை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே பலவிதமான காலங்களை தந்திருக்குகிறான் அந்த புனிதமான காலங்களில் ஒரு காலம்தான் எங்களை விட்டும் சென்றடைந்த சென்று முடிவடைந்த ரஜப் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த ரஜப் மாதத்திலே பலவிதமான அற்புதங்கள் நடந்திருக்கின்றது அந்த அற்புதங்களில் மிகவும் மேலான ஒரு அற்புதம் தான் ஞாராஜுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கின்றது சங்கைக்குரிய மேலான சங்கைக்குரிய சோர்களே சென்ற சனிக்கிழமை இரவு நபிகள் நாயம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அதாவது வரலாற்றின் ஏற்பாடிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் இருபத்தி ஏழாவது நாம் இரவு அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி மேராஜ் பயணம் மேற்றுக்கொண்டார்கள் மேலான சங்கைக்குரிய சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுபஹான இந்த உலகத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் மூலமாக ஆரம்பத்திலே இறக்கிய சூராதான் அதாவது அக்ரா ரப்பி கல்லதி அந்த சூரத்தையும் ஏன் அல்லாவின் தன்பால் நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களுக்கு ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து குரானை அங்கு வைத்து கொடுக்க முடியும் ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் வந்ததை அவர்களுடைய மனைவி விளங்க வேண்டும் எந்த இடத்திலிருந்து வந்தார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுபஹானுவத்தாலா குரானுடைய இறக்க இறக்குதலை இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்தான் மேலான சங்கைக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அந்த குரான் வந்த நேரத்திலே அந்த மக்களுக்கு குரான் வந்த நேரத்திலே கூட நபிகள் நாயம் செல்லம் அவர்களுக்கு அந்த விஷயங்களை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடுமையான நிலைமைகளுக்கு பின்னால் தான் சில நபர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்திலே அவர்களுடைய மனைவி ஹசரத் ஹதீஜா நாயர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அவர்களுடைய வருகையை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டார்கள் அதற்கு பின்னால் ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹூன் அவர்கள் கேட்டார்கள் இப்படியாக சில சில நபர்கள் ஆரம்பத்திலே அவர்களுடைய பேச்சை உடனடியாக கேட்டுக்கொண்டார்கள் சங்கைக்குரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு சுபஹானஹுடைய பயணத்தை அதாவது ஒரே இரவிலே படுக்கக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலிருந்து இந்த இடம் பிறந்து கொள்ளக்கூடிய அந்த சிறிய குறுகிய நேரத்திலே அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா அற்புதங்களை காட்டினான் அந்த அற்புதத்தை அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா சொல்கிறான் எவ்வாறு என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உடம்பிலே பொருத்தப்பட்ட அந்த அதாவது ரூஹோடு சேர்க்கப்பட்ட உள்ளம் இருக்கின்றதே அந்த கண்டவைகளை நம்பின என்று அல்லாஹ் சுபஹானஹோத்தலா கூறுகிறான் ஏனென்று சொன்னால் நாம் சில விடயங்களை காணக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு கூட அந்த விடயம் இப்படி நடந்திருக்குமா நடந்ததா என்றது கூட பின்னால் நாம் சந்தேகப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது அந்த நிலைமை வந்து விடாமல் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அந்த மகராஜுடைய பயணத்தை கண்ட நேரத்திலே அவர்களுடைய உள்ளம் உடனடியாக ஏற்றுக்கொண்டது அதற்கு பின்னால் அதாவது நபிகள் நாயம் சொல்லாஹ் உலக மனைவியிடத்திலே வந்து கூறுகிறார்கள் உம்மஹானி ரவி அல்லா ஒன்ஹா அவர்களிடத்திலே கூறுகிறார்கள் இப்படியான ஒரு பயணத்தை நாம் போய் வந்திருக்குகிறேன் அந்த நேரத்திலே சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா உங்களுடைய பேச்சை அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பொய்யர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சூனியக்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலால் இந்த விடயத்தையும் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்ட நேரத்திலே நிச்சயமாக நான் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் சொல்லத்தான் வேண்டும் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா ஏற்றிருக்குகிறான் என்று சொன்னார்கள் மேலான சங்கைக்குரிய சகோதரர்களே அந்த நேரத்திலே நபிகள் நாயம் வளைவு செல்லும் அவர்கள் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுக்கு வந்து சொன்னார்கள் இந்த விடயத்தை சொன்ன நேரத்திலே சஹாபாக்களிலும் சிலர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்றாலும் ஏற்றுக்கொண்டார்கள் குதூகலம் அடைந்தார்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் ஏனென்று சொன்னால் அதற்கு முன்னால் நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடத்தில் தான் சஹாபாத்துடைய நிலைமைகள் விஷயங்கள் தேவையாக இருந்தால் நபிகள் நாயம் சொல்லம்லாம் உலைவசல்லம் அவரிடத்தில் சொல்வார்கள் எனக்கு என்ன தேவை இருக்கின்றது என்ன விடயம் தேவையாக இருக்கின்றது அல்லாவிடத்திலே துவா கேட்டு அதனை பெற்றுத் தாருங்கள் நபி சொல்லாஹு உலைவசல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு உலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வருகைக்கு பின்னால் சொன்னார்கள் இதற்கு பின்னால் நேரடியாக அல்லாஹுவிடத்திலே உங்களுக்கு துவா என்னும் ஆயுத்தை கொண்டு அல்லாவிடத்திலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம் என்ற விடயத்தை சொன்னதும் அந்த சஹாபாக்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த சபையில் மேலான சங்கைக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அந்த சபையில் ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹூன் அவர்கள் இருக்கவில்லை அந்த நேரத்திலே அந்த விடயங்களை காபிர்களும் கேட்குகிறார்கள் காபிர்கள் ஒட்டுமொத்தமாக அதனை மறுத்து விடுகிறார்கள் கேட்டுகிறார்கள் அதாவது இந்த இருந்து அதாவது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து எவ்வாறு பயத்தில் முகதசுக்கு சென்றிருக்க முடியும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் பயப்பட்டார்கள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை இவர்களிட எங்களிடத்தில் கேட்டு விடுவார்களோ மேலான சங்கைக்குரிய சகோதரிகளே அதே போன்று யகூதிகளில் ஒரு கூட்டம் வந்து கேட்டார்கள் யார் சூழல்லா நீங்கள் அற்புதமான பயணம் ஒன்றை சொன்னீர்கள் அந்த அற்புதமான பயணங்கள் பயணத்தை பற்றி நாம் நம்புவோம் என்றாலும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் கேட்டார்கள் என்ன பதில் என்ன கேள்வியை கேட்க போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு சுபஹானா அந்த அந்த பயணத்தையும் உண்மைப்படுத்த வேண்டும் நபியையும் உண்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹு சுபஹானா பைத்துல் முகத்தசை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வைத்த கொண்டு வந்து வைத்தான் இதா அராத செய்யன் ஐயகூலகும் ஃபயகூன் அல்லாஹ் நாடினால் குன் என்ற வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் ஏன் இந்த நபியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சுபஹானுவத்தலா அப்படி சொன்னான் கேட்டார்கள் அங்கு எத்தனை தூண்கள் இருக்கின்றது இன்ன இடத்துல என்னென்ன இடங்கள் என்னென்ன விடயங்கள்லாம் இருக்கின்றது கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தை பார்த்தவர்களா சொன்னார்கள் இந்த தூணிலே இப்படி பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல இன்னொரு தூண் இருக்கின்றது இந்த இடத்துல இந்த வாயில் இருக்கின்றது இப்படியாக ஒன்று விடாமல் நபிகள் நாயம் சொல்லம்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் வாயை அடைத்தவர்களாக சென்று விடுகிறார்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே ஹசரத் அபூபக்கர் சுத்தீப் ரவி அல்லாஹ் அவர்களுடைய நண்பர் அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த நண்பர் நினைத்தார் இப்பொழுது இந்த அபூபக்கரை பொய்ப்பித்து விட முடியும் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் ரவி அல்லாஹூன் அவர்களை தேடிக்கொண்டு செல்கிறார்கள் அபூபக்கர் ரவி அல்லாஹூன் அவர்களுக்கும் இந்த விடயம் கேள்விப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நண்பர் கூறுகிறார் ஏ நண்பா நீர் என்னோடு நண்பராக இருந்தீர் என்னை விட்டும் பிரிந்து இஸ்லாத்துக்கு சென்று விட்டீர் இப்பொழுது உன்னுடைய நண்பர் முகம்மது என்று சொல்லக்கூடிய சல்லாஹ் அலை வசல்லம் அவரை நீர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர் என்றாலும் இந்த விடயத்திலே ஒரு விஷயம் கேள்விப்படுகின்றது எவ்வாறு என்று சொன்னால் ஒரே நாள் இரவிலே அதாவது குறுகிய நேரத்திலே ஏழு வானங்களையும் தாண்டி அரிசி குருசி லவ்ஹு களம் எல்லாவற்றையும் சுதற்குள் முன்தகா எல்லாவற்றையும் தாண்டி அல்லாவை சந்தித்தார் என்று ஒருவர் கூறுகிறார் இதனை நம்ப முடியுமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரவி அல்லாஹும் அவர்கள் நிச்சயமாக அதனை நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த நண்பருடைய உள்ளத்திலே தோன்றுகின்றது இப்பொழுது என்றால் இந்த அபூபக்கர் அவரை பொய்ப்பித்து விடுவார் என்று சொல்லி அந்த உள்ளத்திலே சொல்லுவதற்கு பின்னால் கேட்கிறார்கள் நான் நான் சொல்லக்கூடிய நண்பரை நீங்கள் நம்புவீரா என்று கேட்கிறார்கள் நிச்சயமாக நான் நம்புவேன் ஆனால் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் நம்புவேன் என்று சொல்கிறார்கள் மேலான சங்கைக்குரிய சோழர்களே பெரியார்களே அந்த நேரத்திலே சொல்கிறார்கள் வேறு யாரும் இல்லை நீங்கள் பின்பற்றக்கூடிய முகமது என்று சொல்லக்கூடிய அவர்தான் சொன்னார்கள் நிச்சயமாக அவர் என்றால் அவர் நிச்சயமாக போயிருப்பார் வேறு யாரும் சொல்லி இருந்தால் நான் அதனை நம்ப மாட்டேன் என்று சொன்னார்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே அந்த உண்மையோடு நபிகள் நாயம் செல்லம் தான் வலைவு செல்லம் அவர்களை நோக்கி ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேர் அதுவரைக்கும் அபு பக்கர் என்றுதான் இருந்தது என்றாலும் அல்லாஹு சுபஹானஹுவத்தாலா இந்த விடயத்தை உண்மைப்படுத்தியதற்காக வேண்டிய ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வலாம் அவர்கள் உடனே வந்து சொன்னார்கள் அபு பக்கர் ரவி அல்லாஹூன் அவர்களுக்கு சலாம் சொல்லி சொன்னார்கள் அல்லாஹ் அபு பக்கருக்கு சலாம் சொன்னான் இன்னும் சொன்னான் அவருடைய பேரோடு சித்திக் என்ற பேரையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே பெரியார்களே ஏன் அந்த கட்டத்திலே அவர்களோடு அவர்களுடைய உறுதி உண்மையாக நபிகள் நாயம் சொல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களால் மாத்திரம்தான் இந்த பயணம் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் நபிகள் நாயம் சொல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் மிகவும் புனிதமான ஒரு வணக்கம் தான் தொழுகையை கொண்டு வந்து கொடுத்தார்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே நாம் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் எங்களுடைய அன்றாட எல்லா வேலைகளையும் செய்கிறோம் உலக காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்கிறோம் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தொழுகையுடைய கடமை எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை மேலான சங்கைக்குரிய சோர்களே மிகவும் கவலையோடு சொல்கிறோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹு சுபஹானு அத்தாலா இருக்கக்கூடிய மக்களுக்கு அதாவது அவனுடைய உதவியை இறக்குவதாக இருந்தால் அவனை வணங்கக்கூடியவர்களை பார்க்குகிறான் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களை பார்க்குகிறான் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை பார்க்குகிறான் அல்லாஹு சுபஹானா அடியான இடத்திலே இருக்கக்கூடிய பாவத்தை பெரிதாக பார்க்க மாட்டான் ஏனென்று சொன்னால் மேலான சங்கைக்குரிய சோர்களே நபிகள் நாயம் செல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு சுபஹானா கூறுகிறான் இன்னா அரசல் ஷாஹித முபஷிரன் நபியே உங்களை நாம் ஒரு அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாம் நன்மாராயம் கூடிய கூறவராம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்றாலும் வல துஸ் அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம் உங்களிடத்தில் நரகவாதிகளை பற்றி கேட்கப்பட மாட்டாது என் சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் குவான் ஆயத்தை இறக்குகிறான் ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுபஹானஹு தாலா கூறுகிறான் அன்றைய நாளையில் கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதனுடைய பாவத்தை பற்றி கேட்கப்பட மாட்டாது ஏனென்று சொன்னால் அவன் என்ன செய்ய செய்தான் உலகத்திலே நல் அமல் என்று அல்லாஹ் மகானகுவத்தில் கேட்க போகிறான் இந்த பாவம்தான் மனிதனுக்கு நன்மைகள் செய்வதற்கு தடையாக இருக்கின்றது மேலான சங்கைக்குரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே நாம் தொழுகையை சிறு சிறு பாவங்களோடு செய்து கொண்டிருக்கிறோம் தொழுது கொண்டிருக்கிறோம் தொழக்கூடிய நேரத்திலே எல்லாம் சுபஹானஹுவத்தாலா சுபகை தொழக்கூடிய நேரத்திலே சுபகிலிருந்து லுகர் வரைக்கும் எங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிக்குகிறான் ஆனால் இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் ஹதீஸ் அதாவது பாவங்களுடைய விஷயங்களை விரிவுபடுத்தாமல் அதாவது விளங்கப்படுத்தாமல் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலான சங்கைக்குரிய மேலான சகோதரர்களே நாமும் எம்முடைய வாழ்க்கையில் இந்த தொழுகைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர்கள் நினைப்பார்கள் நான் இன்னின்ன சின்ன சின்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வாறு எவ்வாறு தொழுவது நான் இன்னின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் முஸ்லிம்களுக்கு அல்லாத வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் நான் எவ்வாறு தொழுவது மக்கள் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவார்கள் என்று மக்கள் நினைக்குகிறார்கள் நிச்சயமா அல்லாஹ் சுபஹானுவத்தாலா யாரையும் கிண்டல் பண்ண மாட்டான் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் மேலாளம் சங்கைக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நாம் எம்முடைய வாழ்க்கையிலே தொழுகைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் ஆற வேண்டும் அதற்கு பின்னால் தன் அபிசல்லாஹ் உலைவசல்லம் இந்த கடமையை சொல்லிவிட்டதுக்கு பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களிலே நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மிகவும் துவா செய்தார்கள் அல்லாஹும் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கத்து செய்வாயாக அதாவது ரமலானை ஏற்றிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக நபிகள் நாயம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே நாம் தனிமையில் இருந்து துவா கேட்டாலும் கூட்டாக இருந்து துவா கேட்டாலும் நாம் ஆமீன் என்று சொல்கிறோம் அந்த மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்கிறார்கள் அந்த ஆமீனோடு எங்களுடைய ஆமீனும் சேர்ந்து விட்டால் அல்லாஹ் மகானஹுவத்தாரா அதனுடைய பாத்தியத்தை எங்களுக்கு தருவான் மேலான சங்கைக்குரிய சோர்களை பெரியார்களே அதிகமானவர்கள் அந்த ரஜபுடைய மாதத்திலே கேட்கப்படக்கூடிய அல்லாஹும் ரஜப என்ற வார்த்தையை விட்டு அதாவர்கள் அதாவது பராமுகமாகி விட்டார்கள் அதிகமானவர்களுக்கு அந்த துவாவுடைய பாத்தியம் கிடைக்கவில்லை ஆனால் சில சீதவிகளுக்கு அல்லாஹ் சுபஹானஹோ தாலா தொடர்ச்சியாக அந்த பாத்தியங்களை கொடுத்திருக்கிறான் ஆனால் இன்னும் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது மேலான சங்கைக்குரிய சோர்களே ஷாபானுடைய மாதத்தில் இருக்குகிறோம் பிறைய நான்கிலே இருக்குகிறோம் ஆனால் நாம் எம்மை மறந்து விட்டவர்களா நாம் வாழ்ந்துவிடக் கூடாது மாறாக சென்ற வருடத்திலே நாம் நோன்புகள் பிடித்திருப்போம் எங்களுக்கு நோய் நோய் அதாவது நோய் நொம்பலங்கள் வந்திருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரமலாவுடைய மாதத்திலே அதாவது பயணங்கள் போயிருப்போம் அதாவது எங்களுடைய வீட்டு பெண்களும் பெண்மணிகளுக்கு நோன்புகள் விடுபட்டிருக்கும் என்றாலும் அதாவது பராத்துடைய இரவு வரப்போகின்றது பராத்துடைய இரவிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அன்றைய தினம் நிஸ்பு ஷாபான் ரமதான் அதாவது ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீசை ஹசரத் ஆயிஷா ரவி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம் எப்பொழுது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் மின் ஷஹரின் அக்சரம் ஷாபான் நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை தவிர வேற எந்த மாதத்திலும் நோன்பு பிடிக்கவில்லை ஷாபான் மாதத்திலும் எல்லா நாட்களையும் நோன்பு பிடித்தார்கள் என்றும் வருகின்றது இன்னொரு விவாயத்திலே வருகின்றது நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் அறிவித்து சொல்கிறார்கள் மாதத்திலே மிகவும் குறைவாக நோன்பு பிடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் மேலான சங்கைக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஷாபானுடைய மாதம் எம்மை அடைந்து விட்டது இன்னும் சில நாட்கள் தான் அந்த பராத்துடைய நாள் வர இருக்கின்றது நிஸ்பு ஷாபானுக்கு பின்னால் யாரும் சுண்ணத்தான நோன்புகள் நோக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் அந்த ரமதானுக்காக வேண்டி அவர்கள் ரமதான கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி தான் உலைவு செல்லம் அவர்கள் நிசு ஷாபானுக்கு பின்னால் அதாவது பிறை பதினைந்துக்கு பின்னால் ரமதானை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் சிலருடைய வாழ்க்கையிலே அதாவது வியாழன் அதாவது திங்கள் வியாழக்கிழமை அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில சில நாட்களை நோன்பு வைப்பார்கள் அந்த மக்களுக்காக ஷாபானுடைய மாதம் பதினாறாவது நாள் பதினேழாவது நாள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு மாத்திரம் அனுமதி உண்டு அவர்கள் பிடித்துக் கொள்ளலாம் அதே போல் எங்களுடைய பெண்மணிகள் எங்களுக்கு அதாவது நோய்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே சென்ற வருடம் பல நோன்புகள் நோன்புகள் விடுபட்டிருக்கும் அந்த நோன்புகளையும் இந்த நிஸ்பு ஷாபானுக்கு முன்னால் நாம் நோட்டுக் கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்களுக்கும் மனம் இருக்கின்றது அதாவது ரமலானுக்கு மிகவும் திட்டமையாக்குவதற்கு முன்னால் அந்த நோன்புகளை நோட்டுக் கொள்ள வேண்டும் மேலான சங்கைக்குரிய சோகர்களே பெரியார்களே ஆனால் அதிகமான பெண்கள் இதனுடைய அறிவை இல்லாதவர்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பார்கள் ரமதானுடைய மாதத்திலே அதாவது நாலு ஐந்து நோன்புகள் விடுபட்டு விட்டது அதுக்கு பின்னால் ஆறு நோன்புகளை பிடித்துக் கொள்ளலாம் அதுக்கு பின்னால் அடுத்தவர் அடுத்த மாதத்திலே பிடித்துக் கொள்ளலாம் அப்படி அப்படி அவர்கள் மறந்துவிட்டு செல்வருகிறார்கள் ஆனால் கடைசியில் பராத்துடைய நாள் வரப்போகின்றது அந்த நேரத்திற்கு கேட்கிறார்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளலாமா ஆனால் கேட்டக்கூடிய நாள் ஷாபான் பதினைந்தாவது பிறை அல்லது பதினாறாவது பிறை அந்த நேரத்தில் கேட்கிறார்கள் இரண்டு நோன்பு என எனக்கு நோட்பதற்காக இருக்கின்றது இந்த நோன்புகளை நோட்டுக் கொள்ளலாம் என்று கேட்கிறார்கள் மேலான சங்கைக்குரிய சோகர்களே பெரியார்களே அன்றைய தினங்களில் தவிர்ந்து கொள்வது மிகவும் ஏற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் நிஸ்பு ஷாபானுக்கு முன்னால் இந்த நோன்புகள் ஞாபகம் ஊட்டப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நபிகள் நாயம் லாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய வணக்கம் வேறு எங்களுடைய வணக்கம் வேறு நபிகள் நாயம் லாஹு அலைவு செல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் வணங்கக்கூடிய நேரத்திலே ஆனால் என்னை பார்த்து வணங்குங்கள் என்னை போன்று உங்களால் வணங்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர்கள் நின்றவர்களாகவே தொழுது கொண்டிருப்பார்கள் இரவு பூராக அவர்கள் நோன்பு நோட்பார்கள் என்று சொன்னால் நோன்பு நோட்டுக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் விடமாட்டார்கள் என்று நினைப்பார்கள் இப்படி நபிகள் நாயம் ஒலைவு செல்லும் அவர்களுடைய வணக்கம் அமைந்திருந்தது சொன்னார்கள் நான் எதை ஏவுகிறேனோ அதனை நீங்கள் எடுத்து என்று சொன்னார்கள் ஆக மேலான சங்கைக்குரிய சோர்களே இந்த ஷாபான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அதாவது சில சில சூஃபியாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது எவ்வாறு என்று சொன்னால் பராத்துடைய இரவு வந்துவிட்டால் அவர்கள் அன்றைய தினம் விளக்கத்திலே மிகவும் ஈடுபாடு கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் அன்றைய தினத்திலே ரிசுக்குக்காக வேண்டி அவர்கள் அபிவிருத்திக்காக துவா செய்வார்கள் அதே போன்று அவருடைய ஹயாத் நீளமாக வேண்டியதுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்வார்கள் அதே போன்று மூதேவியா சீதேவியா என்று அல்லாஹ் சுபகானுபவத்தாலா இரண்டு விதமாக தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் எழுதப்பட்டு விட்டது அந்த விடயமும் ஒவ்வொரு வருடமும் புதுப்பிக்கப்படுகின்றது அதனால் தான் மேலான சங்கை குறை சோர்களே பெரியார்களே நாமும் இந்த விடயத்திலே அல்லாஹுடத்திலே துவா கேட்க வேண்டும் ஏன் பராத் என்று சொன்னால் பராத்துடைய இரவு என்று சொன்னால் நீக்கக்கூடியது நீக்கிவிடக்கூடியது என்றாலும் அல்லாஹ் குர்வான் இறக்கியது அந்த லைலத்துல கதருடைய இரவில் தான் என்றாலும் அந்த இரவும் சிறப்பிக்கப்பட்டதை போன்று இந்த பராத்துடைய இரவும் நிஸ்பிஷாபாலும் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது மேலான சங்கைக்குரிய சோர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் சுபஹானுவத்தால எங்களுக்கு எத்தனையோ விதமான ஞாபத்துகளை தந்திருக்கிறான் எத்தனையோ விதமான ஞாபத்துகளோடு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹானஹோ தாலாவை எப்படி பயப்பட வேண்டுமோ எப்படி தக்குவாவோடு வாழ வேண்டுமோ அந்த தக்குவாவுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாக வரவேண்டி இருக்கின்றது அல்லாஹ் சுபஹானஹோ தாலா குரானிலே கூறுகிறான் யா ஐயுஹல் நவீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா ஏ ஈமான் கொண்ட மக்களே அல்லாவை பயப்படுவது போன்று நீங்கள் அல்லாவை அல்லாவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்களுக்கு இந்த குரான் ஆயத்து இறங்கியதும் மிகவும் கஷ்டமாக இருந்தது எப்படி அல்லாவை பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை உரிய முறை பிரகாரம் எப்படி பயப்படுவது என்ற விஷயம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அல்லாஹு சுபஹான இந்த குரான் ஆயத்தை இலகுபடுத்துவதற்காக வேண்டி சொன்னான் உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் இன்னும் ஆனால் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ என்னென்ன விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை நீங்கள் முட்டு முழுதாக அவைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் இன்னும் அல்லாஹ் சுபஹானுவத்தால அந்த ஆயத்தை தொடர்ச்சியாக கூறுகிறான் அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகின்றதோ அந்த விடயத்தை நீங்கள் செய்யுமாடுத்து கேளுங்கள் வாத்தி ஓ நீங்கள் வழிபடுங்கள் என்றல்லா அல்லாஹ் தலா பல விடயங்களை சொல்லிவிட்டு சொல்கிறான் இன் துக்குரிவுல்லாஹ கருதன் யுவாய் போலகம் அதாவது நீங்கள் அல்லாவுக்கமும் அழகான முறையில கடன் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு சுபகானுவத்தால் அதற்கு இரட்டிப்பான நன்மையை தருகிறான் இந்த விடயம் மேலான சங்கைக்குரிய சோர்களே ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயமாக வந்த வந்த ஒரு குரானாயத்தை அல்லாஹு சுபகானுவத்தால இறக்கிவிட்டான் எவ்வாறு என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் யாரை கண்டாலும் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் யாரை கண்டாலும் நல்லதை சொல்ல வேண்டும் அந்த மக்களும் அல்லாவுடைய மிகவும் சந்தோஷத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும் அந்த மனிதனும் சுவர்கத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அவர்கள் ஒரு நாள் தினம் மதீனா முனவராவிலே நடந்து சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே காண்கிறார்கள் பெரிய ஒரு கூட்டம் கூடியிருக்கின்றது ஒருவரிடத்திலே கேட்டார்கள் இந்த கூட்டம் எதற்காக வேண்டி கூடப்பட்டிருக்கின்றது அங்கு யகூதிகள் கூட கூடிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் எங்களுக்காக உபதேசம் செய்வதற்காக வேண்டி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு பேரறிஞர் வர இருக்குகிறார் அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களும் நினைத்தார்கள் அவர் தௌராத் இஞ்சியில் வேதத்தை படித்த ஒரு மாமேதையாக இருப்பார் என்றாலும் இந்த முகமது நபி சொல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய வருகையும் நிச்சயமா அவருக்கும் தெரிந்திருக்கும் என்றாலும் அவரோடு இருந்து கொஞ்சம் பேசிவிட்டு செல்லலாம் என நபி அதாவது ஹசரத் அபூபக்கர் சித்தேக் ரவி அல்லாஹூன் அவர்கள் ஓரமாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சன்ஹாஸ் என்று சொல்லக்கூடிய பெரியோர் பேரறிஞர் தௌராத் இஞ்சியிலுள்ள பல விஷயங்களை அறிந்த ஒரு மனிதர் இஞ்சியிலுள்ள விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக அவர் வந்திருக்கிறார் ஈசா அலை சலாத்து வலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சியில் வேதத்தை பற்றி அந்த நேரத்திலே அவர்கள் போய் கூறுகிறார்கள் ஃபன்ஹாசே உங்களுக்கு அதாவது அவருடைய பாசைப்படி அவர்களை பாராட்டிவிட்டு சொன்னார்கள் எவ்வாறு என்று சொன்னால் அதாவது நாம் பின்பற்றக்கூடிய முகமதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறார்கள் முகமது என்றால் யார் என்று கேட்டார்கள் முகம்மது எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் பொய் சொல்ல வேண்டாம் இங்கு இல்லை வந்திருக்கின்றது முகமது அபி சொல்லாஹ் உலகம் அவருடைய அழகான வர்ணனைகள் எல்லாம் வந்துவிட்டது சொன்னார்கள் வந்திருக்கின்றதுதான் என்றாலும் இப்பொழுது என்னோடு பேசுவதற்கு உங்களுக்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹான ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும் அவனுக்கு அழகான அழகான முறையை நாம் கடன் கொடுத்துக் கொள்ள வேண்டும் இப்படி அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே பல விஷயங்கள் சொன்னதுக்கு பின்னால் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய அல்லாஹ் அவ்வளவு ஏழையா நாங்கள் பணக்காரனா எங்களிடத்திலே அல்லாஹ் கடன் கேட்பதற்கு அந்த வார்த்தையை கேட்டதும் மேலான சங்கைக்குரிய சோகர்களை பெரியார்களே அவர்களுக்கு கோபம் வந்து வருகின்றது ஆனால் எங்களுக்கு முன்னால் அல்லாவை பற்றி யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லை அது யார் சொல்லிக் கொடுப்போனது எங்களுக்கு என்ன அல்லாவுக்கு தானே சொல்லி இருக்குகிறான் என்றாலும் ஹசரத் அபூபக்கர் சுத்தீக் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது அவர்கள் கோபத்தின் காரணமாக ஓங்கி கன்னத்துக்கு அறைகிறார்கள் அறையந்து விட்டு சொன்னார்கள் அதாவது அவருடைய அதாவது பையில இருக்கக்கூடிய வாளை உருவிவிட்டு சொன்னார்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது யுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காகவே நான் விட்டு வருகிறேன் இல்லாவிட்டால் இந்த வாழ் தன்னுடைய களத்துக்கு வரும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அந்த நேரத்திலே பன்ஹாசுக்கு மிகவும் அவமானமாகிவிட்டது எல்லா மக்களுக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்தி அடித்து விட்டான் என்றாலும் பன்ஹாஸ் ஒரு கூட்டத்தை தயார் செய்து எல்லா மக்களையும் முக்கியமானவர்களை கூட்டிக் கொண்ட நபிகள் நாயம் சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களிடத்திலே போய் சொல்கிறார்கள் யார சூழல்லா நீங்கள் மக்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய நண்பர் இந்த அபுபக்கர் எனக்கு ஓங்கி கண்ணத்துக்கு அரைந்து விட்டார் நான் இஞ்சியிலை படித்த ஒரு மாமேதை மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் அதற்கு முன்னால் மக்களுடைய நிலைமைக்கு முன்னால் கண்ணுக்கு முன்னால் என்னை அடித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் அந்த சபையில ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹன் அவர்கள் இருக்கவில்லை அவர்களை ஆள் அனுப்பினார்கள் கூட்டிக் கொண்டு வரும்படி நபிகள் நாயம் சல்லாஹ் வலைவு அவர்களிடத்தில் ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹூன் அவர்கள் வருகிறார்கள் வரக்கூடிய நேரத்தில் ஹசரத் ஜிப்ரேல் அலி சலாத்து வசலாம் அவர்களும் இறங்கிவிட்டார்கள் கேட்டுகிறார்கள் அதாவது அபுபக்கரே என்ன விஷயம் நடந்தது சொன்னார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள் யார சூழல்லா அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஏன் அவர்கள் வருவதற்கு முன்னால் தான் இந்த விஷயம் பேசப்பட்டது ஹசரத் அபுபக்கர் சுத்தீக் ரவி அல்லாஹூன் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் எல்லா விடயங்களும் சொல்லப்பட்டது அதற்கு பின்னால் இப்பொழுது இவர்களுக்கு பனஹாசுக்கு ஒரு கூட்டமே சாட்சியாக இருக்கின்றது இருக்கின்றது அதற்கு அபுபக்கர் சுத்தேக் ரவி அல்லாஹ் அவர்களுக்கு யாருமே சாட்சியாக இல்லை ஒரு சஹாபி கூட சாட்சியாக இல்லை அதற்கு ஜிபரீர் அலை சலாத்து வலாம் அவர்கள் இறங்கி சொன்னார்கள் லக்கது சமி அல்லாஹு கவுலல்லதீன காலு இன் அல்லாஹ் ஃபகீருன் வடகனு அகனியா அல்லாஹ் சுபஹானஹுவத்தால ஏழை நாங்கள் பணக்காரன் என்ற பேச்சை அல்லாஹ் கேட்டு விட்டான் என்ற குரான் ஆயத்தை இறக்கி அல்லாஹ் சுபஹானஹுவத்தால ஹசரத் அபூபக்கர் சித்தேக் ரவி அல்லாஹூன் அவர்களை கண்ணியப்படுத்தினான் மேலான சங்கைக்குரிய சோர்களே அவருடைய விடயம் அல் வல் அல் ஹுப்பு அல்லாவுக்காக வேண்டிய முகப்பத்து வைப்பார்கள் அல்லாவுக்காக வேண்டிய கோபப்படுவார்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே இந்த விடயங்களை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் உறுதிப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் எங்களுக்கு முன்னால் சில விஷயங்கள் வரக்கூடிய நேரத்திலே நாம் அவைகளை விட்டு விடுகிறோம் அல்லாவுக்கு ஏச்சு பேச்சு வரக்கூடிய நேரத்திலே அல்லாவுக்கு தானே பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் விட்டு விடுகிறோம் என்றாலும் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அவரோடு எப்பொழுது பேச கிடைக்கும் அவருக்கு ஏதாவது ஹதியாக்களை கொடுத்து அவர் அவர்களிடத்திலே அந்த பேச்சிலிருந்து அவரை வாபஸ் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவரிடத்திலே அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய தன்மைகளை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும் இதனால் தான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா சொல்கிறான் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்கள் அல்லாமலே நீங்கள் மரணிக்க வேண்டாம் ஏன் அவ்வளவு பயங்கரத்தை அல்லாஹ் சுபஹானுவத்தாலா வைத்திருக்கிறான் மேலான சங்கைக்குரிய சோகர்களே அல்லாஹ் குரான் கூறுகிறான் அல்லாஹ் குரான்லே கூறுகிறான் எவ்வாறு சொன்னால் எல்லா மக்களையும் அல்லாஹ் சுபஹானுவத்தலா கியாமத்துடைய நாளிலே எழுப்பாட்டுவான் எழுப்பாட்டி அவர்கள் செய்த அனைத்து அமல்களையும் ஞாபகம் ஊட்டுவான் என்றாலும் அவர்கள் சில அதாவது பாவங்களை நன்மைகளை மறந்திருப்பார்கள் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா அதாவது மட்டிட்டு கூறுவான் இன்னின்ன விடயங்களை இன்ன இன்னிடத்தில் செய்தீர்கள் இன்னின்ன விடயங்களை நான் தடுத்திருந்தே நீங்கள் செய்தீர்கள் மேலான சங்கைக்குரிய சோர்களே எல்லா மறக்கப்பட்டவைகளும் ஞாபகம் மூட்டப்படக்கூடிய நாளா அந்த நாள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று எம்மை மிகவும் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் மகானுவத்தாலா காலத்துக்கு காலம் காலத்திலே சுரட்டி சுரட்டி எங்களுக்கு ரமலான் என்றும் அதாவது ஹஜ் என்றும் மொஹர்ரம் என்றும் ஒவ்வொரு மாதத்தையும் திரும்ப திரும்ப தந்து கொண்டிருக்கிறான் மேலான சங்கைக்குரிய சோர்களே எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நாம் பாவத்தோடு சுழந்து கொண்டிருக்கிறோம் பாவம் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அல்லாஹ் பாவத்தை பொருட்படுத்த மாட்டான் நாம் தொழுகைக்கு வந்துவிட்டால் அனைத்து விதமான பாவங்களையும் அல்லாஹ் சுபகானுவத்தில் மன்னித்து விடுவான் ஏனைய அமல்களை செய்யக்கூடிய நேரத்திலே அந்தந்த பாவங்களை அல்லாஹ் சுபகானஹுவத்தால் அவர்களுடைய ஈமானை ஈமானத்தை பொறுத்து அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்குகிறான் மன்னிப்பதில் மிகவும் விசாலமானவன் தான் அல்லாஹ் சுபகானஹுவத்தாலா நபிகள் நாயம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவ்வாறு என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு சமூகம் இருக்கின்றது பாவமே செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களும் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள் பாவமே செய்யாமே இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுபஹானா அந்த மக்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடிய சமூகம் ஒன்றை உண்டாக்கி அவர்கள் பாவம் செய்வார்கள் நன்மையும் செய்வார்கள் அவர்கள் பாவத்துக்காக வேண்டி இஸ்தகபார் தோபா செய்வதை பார்த்து அல்லாஹ் சுபஹானுவத்தாலா மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே மேலான சங்கைக்குரிய சோர்களே எத்தனை எத்தனையோ விடயங்கள் எல்லாம் நாம் கேட்கிறோம் பேசுகிறோம் ஆனால் எம்முடைய வாழ்க்கையிலே இந்த உயிர் போவதற்கு முன்னால் செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயன் சொல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் அதாவது மியாராஜுடைய பயணத்திலே பலவிதமான அற்புதங்களை கண்டார்கள் ஒரு அற்புதத்தை கண்டார்கள் என்ன அற்புதம் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் எல்லா மரக்குகளும் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் பேசினார்கள் ஏன் நபி சொல்லாஹு செல்லும் அவர்களை பார்க்க வேண்டும் கடைசி நபி யா ஹாசிர் யா அதாவது யா அவ்வல் இப்படி அவர்களுக்கு பல பெயர்கள் சொல்லி அழைத்தார்கள் எவ்வாறு சொன்னால் அவர்களை அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் மகானவத்திலா கியாமத்தாய் உண்டு பண்ண போகிறான் அவர்கள் தான் எல்லா மக்களுக்கும் சிபாரிசு செய்ய போகிறார்கள் இப்படி அவர்களுடைய தன்மைகளை வைத்து அந்த மலக்குமார்கள் பேசினார்கள் ஜிப்ரீர் அலை சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் ஜிப்ரீர் அலை சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எவ்வாறு என்று சொன்னால் நான் ஒருவரை கண்டேன் ஆனால் எல்லா மக்களும் என்னை கண்டதும் சிரித்தார்கள் ஒருவர் மாத்திரம் கொஞ்சம் லேட்டாகி சிரித்தார்கள் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் நானும் அவரை பார்ப்பதற்கு பயப்படுகிறேன் அவர் யார் தெரியுமா மாலிக் அலை சலாத்து வசலாம் அவர்கள் நரகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட நரகத்தின் தளபதி அவர்கள் தான் ஆனால் அவர்கள் யாரிடம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நீங்கள் மேலாதிரை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய பார்த்தும் யாரையும் பார்த்து அவர்கள் சிரித்ததே இல்லை ஆனால் கொஞ்சம் பிட்நோக்கி உங்களுடைய மகன் அதாவது மனசு நோகாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களோடு மாத்திரம்தான் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி கடுமையான ஒரு தளபதியை கொண்டுதான் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா நரகத்தை ஆரம்பம் செய்ய போகிறான் மேலான சங்கைக்குரிய சோர்களே எந்த எந்த விதமான எப்ளிகேஷனுமே இல்லாமல் எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் அல்லாஹ் சுபஹானுவத்தாலா இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு புனிதமாக தந்திருக்கிறான் அந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை நாம் பேணி பாதுகாத்தவர்களாக நாம் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அதே போன்று எமக்கு தந்திருக்கக்கூடிய சந்ததிகள் அக்கம் உலகத்திலுள்ள மக்களுக்கும் இந்த விடயங்களை சொல்லிவிட்டு நாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே எம்முடைய செயலிட்டை அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாத்து அதாவது அல்லாஹ் சுபஹானுவத்தாலா கியாமத்துடைய நாளையிலே இன்னென்ன அமல்களை எங்களுக்கு காட்டி எங்களை சந்தோஷப்படுத்த போகிறான் நபிகள் நாயம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னி ஆதத்துல் இபாதிய சாலிஹீன் மாலா ஐ ராத் வலா اذن سمعت ولا خطر على قلب بشر الله سبحانه وتعالى حديث கூறுகிறான் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதாலும் கேட்டிராத முடியாத எந்த உள்ளத்தாலும் ஊசலாடியும் பார்க்க முடியாத அற்புதங்களை அதாவது ஞாபகத்துகளை நாம் அவர்களுக்காக படைத்து வைத்திருக்கிறேன் அந்த விடயங்களை நாம் அடைந்து கொள்வதற்காக எல்லா மக்களும் நாம் தயாராக வேண்டும் மேலான சங்கைக்குரிய சோர்களே இந்த நிஸ்பு ஷாபான் வருவதற்கு முன்னால் நாம் எம்முடைய வாழ்க்கையிலே சென்ற வருடம் எத்தனையோ நோன்புகள் அதாவது விடுபட்டிருக்கும் எங்களுடைய பெண்களுக்கு விடுபட்டிருக்கும் அந்த நோன்புகளை நோட்டு நாம் ரமலானுக்கு முன்னால் ரமலானை அதாவது வரவேற்கக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக யாழ்லா எங்களுடைய பாங்களை மன்னித்தருள்வாயாக யாழ்லா எங்கள் தாய்களுடைய பாங்களை மன்னித்தருள்வாயாக யாழ்லா நாம் முஸ்லீம்களாக வாழ்வது கூடிய யாழ்லா முஸ்லீம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா தந்தருள்வாயாக உலகத்தில் யாழ்லா நடக்கக்கூடிய பிரச்சனை விட்டும் யாழ்லா முஸ்லீம்களும் யாழ்லா பாதுகாத்துக் கொள்வாயாக எல்லா மக்களுக்கும் யாழ்லா ஹிதாயத்தை யாழ்லா ஆமாக்கி விடுவாயாக யாழ்லா ஷாபா யாழ்லா எங்களுக்கு பறக்கத்தை தந்தருள்வாயாக அதே போன்ற ரமதானுடைய மாதத்தை சுகதைகளாக யாழ்லா நோன் நோக்கக்கூடிய மக்களாக யாழ்லா எங்களை ஆக்கி விடுவாயாக சிறிய துவாவை அல்லாஹ் உன் பெரும்பெருங்கொடுப்பினை ஏற்றுக்கொள்வாயாக